பாண்டியன் கொண்டாட பாண்டியன் கொண்டாட பாண்டியன் கொண்டாட பட்டர் பட்டர் பிரான் பிரான் வந்தான் என்ன பட்டர்பிரான் என்ன பட்டர் பிரான் வந்தார் என்ன இந்திய சங்கம் எடுத்தூத இந்திய சங்கம் எடுத்தூத இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி வேண்டிய வேதங்களோதி வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் விரைந்து கிழியறுத்தான் விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பாதங்கள் யாமுடைய பத்து பாதங்கள் யாமுடைய பத்து ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்